श्रीधरैरतदयापात्रम् दीपज्यादिगुणार्णवदीन्द्रप्रभणम् वन्दे रम्यया मातरम् मुनिलक्ष्मीनारायणारम्बानादयापणमध्यमामस्वदाचार्यपर्यङ्गामन्दे गुरुपरम्परा व्यामोरसवितराय मेले अस्मद्गुरोर्भगवद्गलिन्दा

வந்தே வந்த வாண்டியன் கொண்டாடும் பட்டவிழான் வந்தான் வேண்டிய விடத்தோடு வேண்டிய வேண்டோடு பல்லாயிரத்தாண்டு பல கோடி பல்லாண்டு மணிவாயனின் வடமார்பனே வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வடத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு படைவார் பக்கமுடங்க அப்பாண்டு கண்ணியமம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேபடி செவ்வி திருக்காம் பிறவெண்ணே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிலின் பலமார்பில் வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு வடிவால் ஜோதி வளத்துறையிடம் சுடராழியம் பல்லாண்டு வணங்க அப்பாயம் வல்லாலே மனமும் கொண்டேன் கூடால் பட்டு நீர்களை எங்கள் குழுவினில் புகழற்றாங்கள் இலங்கை பாராளாக பழகுகிறார்கள் பல்லாண்ட திருவரம் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையில் வரம்பொழி வந்துள்ளை குளத்தை கைவழியாகி அதுரையா காக்கலரை இந்த குளத்தை எடுத்து களைந்த இருடீங்கே சந்தனக்கே குலக்கிழர்களே பண்டை குலத்தை கவிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஏழு வடிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றோராய் திருவிழவிளந்தியம் போதில் அறியொழுவாகி அரிய அணித்தவனை பஞ்சனதீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாருதுமையில் புரிகின்ற செஞ்சுடராழி கோயில் புரியாதே உத்தொண்டு நின்று ஆயிரம் தருடம் பெறுவதினாய சுயத்தியாரி வல்லாருக்கு பல்லாண்டு சேவகம கையனை காயங்களுக்கு போனோடு காதுக்கு கொண்டளமல்லதோ சாந்தமன் என்னையாக்கவல்ல பையுடனாக பகல் கொடியானுக்கு பல்லாண்டு ஒருவனுக்கு கலைந்தனிந்தீரகவாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் பல சூடி கலைந்தன சூடுவி தொண்டர்களோ கதிரை கரமாங்கிற்கு திருவோட திருவிழவே படுக்கவை பல்லாண்ட உந்தனக்கடியோம் என்றெழுத்து பட்டாயே அடியோங்கள் அடிக்கொழில் வீடு பற்றுகின்றது திருமதுரை எழுந்த குனைத்து ஐந்தரைய பயனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கொருதுமே கொன்னுமில்லா அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே ஆறுமுழக்கு பழமொழிகள் நமோ நாராயணே நாமம் பரவரவே பல்வகையாளம் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனே என்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுகித்தன் விரும்பிய சொல்லான் உரைப்பார் நமோ நாராயணாய வல்லே பல்லாண்டம் பரமாதனை சுவர் பல்லாண்டே பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் பில்லிபுத்தோர் வெட்டுகித்தான் பிரகாசாமி வாழி பதகாலன் வாழி கணிகண்ணி வாழி உரையண மலையால் மந்திரங்கள் மங்கையர்வான் தோயான் சுடர்மானவன் நெஞ்சக்கிறவர்களே வணக்கம் பிறவி நெஞ்சக்கிறல்ல நெஞ்சிக்கிழக்கிய மானசார பிரதமய பண்டிகரை பிரகாரம் படுவர்களே ராமானுசமணிய சங்கடத்தாண்டவராசா மங்கையர்கோனி இந்த மனைத்து கண்டனார் மறையும் வேள்வியும் கேள்வி பழங்களும் பழங்களின் பொருளும் விண்டமாய் நிர்ணயம் அலங்கமான கேள்வி பரங்கள அறங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பெருகிய புலனொழிகள் மாறுதமன் குறைகளும் என்னில் தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமர் சுத்தி நின்னகலா பந்தமங்கமரப்பதோர் மருந்தம் பான்மயம் பல்லுயர்க்கெல்லாம் அந்தமும் வாழுமாய் எம்பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானும் மலைகளும் கடலும் வானவம் தானருளகம் துண்ணுமாயிருளாய் துறங்கொழி சுரங்கே தொல்லனான் மறைகளும் மறையானும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கிறேன் நிறங்கிட ஆயிரம் பகுவம் பகடு விண்டலர படுகிற ஆயிர விசம்பம் திங்களம் சுடரம் தேவரும் தாமுடன் திகைப்ப ஆயிரம் தோழான் அரங்கமா உயிர் தானவர் நிறைந்தால் இரணிய நிலங்கு நகரம் பொங்குவன் குருதி பொன்மலை விளந்து தொழியமாவளங்கள் விண்ணுற கடல் அங்கனை அறியுருவானான் அரங்கமா நகரமர்ந்தான் ஆயிரம் கொண்டம் மாசுர மதுர மலதி பாயிரம் பவம் பகட வேண்டாரா படுதிர விஷம் செய்கிற விசம்பம் திங்களம் சுடரம் தேவரம் தாம் உடன் திசைப்பா ஆயிரம் தோறான்

கருத்து இளங்கமலங்காழியால் மிக்க பார்த்தன கருளே பகல மருளிகட வாயனாய் ஆளாய் வளர்ந்து வானவர்தமக்கு சேயனாயர் கணையனாய் வந்து என் சிந்தையர் ஆயனாய் என்ன அழகடவிடான் மாடமங்கையர் தலைவன் மாணவேர் கலியன் வாயொலிகள் பண்ணிய பணுகள் பாடுவார் நாளும் பழவினை மணியம் உத்தமம் சுமந்து ஒரு தினமாறு மாணவர் கலியன் வாயுடைய பண்ணிய பணுகள் பாடுவார்

पराक्रम रामानुजारिव्याज्ञावर्धनामभिवर्धनाम् रामानुजारिव्याज्ञा प्रियाधनमध्यमा हिरन्तव्यापिने भूयात् सायुलोकैर्हणीम् श्रीमण्णम् श्रीरङ्गश्रियमणपत्रवाणदिनम् संवर्धयाम् श्रीमण्णम् श्रीरङ्गश्रियमणपत्रवाणदिनम् संवर्धयाम् नमः श्रीशैरनाथाय गुण्ये नगरजन्मने प्रसादरप्तपरमप्राप्तकैकर्यधारिणे श्रीशैरधरया पात्रम् देवचारिगुणार्णवम् மாதரம் மழை வாழ்வாய் மழைப்பெல்லை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாதன் திருவாய் மழைப்பொருளை மாநிலத்தார் சேரும் படை உரைக்கும் சேர் செய்யதா மறை தாரின மாறிய சேனவாழ் திருநாபி வாழிய பிரியமார்வம் வாழிய சுந்தர கிரத்தோரினை வாழிய ஐயமேந்திரம் கோலம் வாழிய அருணபங்கிய கண்ணினை வாழிய பொய்யிலாத மணவாளமாமுனை குந்தி வாழி புகழ் வாழி வாழிய வாழ வாழ வாழ